ஹதீஸ் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அப்துல்லாஹிபின் அமரிபின் ஆஸ் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவரின் நாவால் அவரது கையால் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றால் அவரை முஸ்லிம் ஆவார் அல்லாஹ் தடுத்துள்ளவற்றை வெறுத்து ஒதுக்கியவரே ஹிஜ்ரத் செய்தவர் ஆவார் என்று நபி சொல்லாஹும் அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று பூஜ்ஜியம் முஸ்லிம் நான்கு பூஜ்ஜியம்